மசிதுல் அசாது பலப்பையினை மூன்று சமூகங்கள் சொந்தம் கொண்டாடுகிறது யூதர்கள் மசிது நகர்த்தா எங்களுடையது என்று சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மசித நகர்த்தா அது எங்களுடையது என்று சொல்கிறார்கள் முஸ்லிம்களாகிய நாமும் சொல்கிறோம் மசிது நகர்த்தா அது எங்களுக்கு சொந்தமானது யூதர்கள் யூதர்கள் என்றால் யார் மிக சுருக்கமாக சொல்வதென்றால் யூதர்கள் என்றால் நபி மூசா அலிஹி சலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு அருளப்பட்ட சௌராத்தையும் ஏற்று அதற்கு பின்னால் வந்த நபி ஐசா அலிஹி சலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சிலையும் நபி முகமது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களையும் அவர்களை அருளப்பட்ட புனித புராணையும் ஏற்றுக் கொள்ளாதவர்கள் தான் யூதர்கள் சுருக்கமாக இவர்கள் தான் யூதர்கள் விரிவாக சொல்வதென்றால் இவர்கள் புதிய ஒரு மதத்தையே உருவாக்கி விட்டார்கள் யூத மத அறிஞர்கள் சாதனைகள் சௌராத்தை மாற்றி அமைத்தார்கள் மன பிரகாரம் கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்தினார்கள் அல்லாஹுகள் பதில் பலகு ஏற்பாடு என்று இன்றும் அவர்களுடைய பாவனையில் இருக்கிறது அந்த பைபிள் பல ஏற்பாட்டில் அதாவது சௌராசி அல்லாஹுடைய வார்த்தைகளும் இருக்கிறது யூதமன அறிஞர்கள் மனவச்சையின் பிரகாரம் சேர்த்த பல விடயங்களும் இருக்கிறது நபிமூசா அலைஹி சலாம் அவர்களுடைய பின்னணி கொண்டவர்கள் யூதர்கள் நபிமூசா அலைஹி சலாம் வாழ்ந்தது மிதிர் ஈஜிப்டாக இருந்தாலும் பலஸ்தீனுடைய பகுதியில் வபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பலஸ்தீனுடைய பகுதியில் தான் வபாத்தாகினார்கள் மற்றொரு நாற்பது சாவுடைய அந்த எல்லை பகுதியில் நபி மூசா அலைஹி சலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இன்றும் அவருடைய கபர் அங்கு இருக்கிறது அதனால் யூதர்கள் மற்ற அசாவை பணத்தினை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அல்லாஹுல் கவி வயிற்றில் பழைய ஏற்பாட்டில் மஸ்ஜிது அசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் யூதர்கள் அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் இரண்டாவது நசாரா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களும் பத்துக்கு நசத்தாவோடு சந்தோஷப்படாதுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் மிக சுருக்கமாக சொல்வதென்றால் நபி அழித்தாலே இருக்கலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சிலையும் ஏற்று அதற்கு பின்னர் வந்த முகம் முகமசல்லாம் மாளிகை வசந்தம் அவர்கள் அவர்களுக்கு அருளப்பட்ட பொழுது அல் குரானையும் கொள்ளாதவர்கள் கிறிஸ்தவர்கள் சுருக்கமாக இவ்வாறு சொல்லலாம் விரிவாக சொல்வதென்றால் இவர்களும் புதிய ஒரு மதத்தையே உருவாக்கிவிட்டார்கள் அவர்கள் சிலர் கடவுள் என்றோ சிலர் கடவுளுடைய பிள்ளை என்றோ மேரி மரியமலைக்கு சலாம் அவர்கள் கடவுளுடைய மனைவி என்றோ அல்லாஹுவை அவரும் அல்லாஹும் கடவுள் தான் இன்னமாக சாலிகு கலாசா மூன்று பேர்களில் மூன்றாம் அவர் இப்படி பல கொள்கையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் எனவே ஐசாலை இஸ்லாம் அவர்களுடைய பின்னணியில் உள்ளவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபி மூசாலைக்கு செல்லாம் உடைய பின்னணியில் யூதர்கள் இருக்கிறார்கள் நபி ஐசாலைக்கு செல்லாம் அவர்களுடைய பின்னணியில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நபி அலீசா அலிஸ்லாம் அவர்களை பொறுத்த பொறுத்தவரையில் பலத்தை மத்திய அசசாவுடைய பகுதியில் தான் பிறந்தார்கள் அங்குதான் வாழ்ந்தார்கள் மத்திய அசசாவில் ஓடி விளையாடுவார்கள் நபி அலீசா அலிஸ்லாம் அங்கிருந்துதான் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் கியாமத் நெருங்கும் போது திமன் தமஸ்கத்தில் இருக்கக்கூடிய மினாரத்தில் பைவா மினாராவை என்று சொல்லப்படும் அந்த மினாராவில் வந்து அது இறைசாலைக்கு சலாம் அவர்கள் இறங்குவார்கள் அந்த பகுதியை தான் காண்கிறது அதனால் கிறிஸ்தவர்கள் அந்த சாவுடைய பகுதியை அதாவது பதத்தினை மற்றதில் அப்போதாவை புனிதமாக கருதுகிறார்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் முஸ்லிம்களாகிய நாம் சொல்கிறோம் மூத்தா துர்வா மோசாலைக்கு சலாம் அவ்வாஹுவே இறைக்கூட ஐசா நபியுமா ஐசா அலைஹி சலாம் அல்லாஹுடைய ஒரு இறைக்கூடர் அந்த தூதர்களுடைய பட்டியல் இறுதியாக வந்தவர் தான் ஹசரத் முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் நபி ஆதம் தொடக்க நபி முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வரை வந்த அனைத்து ரசூமார்களும் அனைத்து நபிமார்களும் அவர்கள் எங்களுக்குரியவர்கள் என்ற வாதத்தை நாம் முன்வைக்கிறோம் அதனால் மசித நசுதான் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்குரியது என்று நாம் சொல்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே மற்றதல் நசுதாவை யார் கட்டினார் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் நபி ஆதவரை அவர்கள் தான் மற்றொரு முதன் முதலாக கட்டினார் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சாவோடு நோ நோகலைக்கு சொல்லாமலுடைய மகன் சாம்தான் கட்டினார் இன்னும் சில வார்த்தைகள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம் இப்ராஹிம் அலைக்கு சலாம் அவர்கள் தான் மற்றொரு சாவை முதல் முதலாக கட்டினார்கள் அதற்கு பின்னர் நடிகர் சலாம் மஸ்ஜிதுல் அக்கசாவை புனர்நிர்மாணம் செய்தார் இன்னொரு பெயர் தான் அவருடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் பனு பிள்ளைகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவர்களுக்கு பின்னர் தாவூர் அலை இஸ்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள் வேலை முடிவதற்கு முன்னர் வபாத்தாகினார்கள் நபி சுலைமானிசலாம் அந்த வேலையை ஜிங்களை வைத்து பூர்த்தி செய்தார்கள் எனவே கணேசனுடைய சகோதரர்களே இந்த மூன்று சமூகமும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மூன்று சமூகமும் மத்துகள் அசாவை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் இந்த மூன்று சமூகமும் அவர்களுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை அம்மாவால் அருளப்பட்ட வேதத்தை நபியை பின்பற்றியவர்கள் ஆனால் காலப்போக்கி வழி தவறி போனவர்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே மத்திய நசத்தாவுடைய பகுதியில் லட்சக்கணக்கான நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபி இஸ்ஹாப் தாவூத் முஸ்தலாம் அனைவர்களும் மசித பகுதியில் தான் வாழ்ந்தார்கள் அங்குதான் தொழுகையை நிறைவு செய்தார்கள் நபிமோசாலையை சலாம் இந்த சாவுடைய பகுதிக்கு பலத்தினுடைய சமதிக்கு அடிக்கடி வந்து செல்வார்கள் அங்கு ஒப்பாசாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அங்குதான் வபாத்தாகினார்கள் நபியூர் சலாம் அவர்களும் வாழ்ந்தது ஈஜிப்தில் தான் இருந்தாலும் பலத்தினோடு நிறைய பதப்புகளை வைத்திருந்தார் அடிக்கடி வந்து நமக்கு வந்து சென்றதாக வரலாறு சொல்கிறது ஜகரியா மரியம் அலிசலாம் ஐசா அலிசலாம் என்று பலர் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் நபிமார்களை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கானவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று நூலில் பதிவு செய்கிறார் பலஸ்தீனுடைய எந்த ஒரு கல்லை நீங்கள் அகற்றினாலும் அந்த கல்லுக்கு கீழால் ஒரு நபியோடு எலும்பு கூடியிருக்கலாம் எந்த கல்லை அகற்றினாலும் ஒரு நபியோட எலும்புக்கூடு இருக்கும் என்பது அர்த்தம் அல்ல அத்தனை நபிமார்கள் சூழ்மார்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வருகிறார் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மத்திய நாட்டுத்தான் முஸ்லிம்களிடத்தில் பரிசுத்தமான ஒரு இடம் பரிசுத்தமான ஒரு பள்ளிவாயில் சஹிபுல் புகாரி சஹிப் முஸ்லிமின் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அபூதர் ரவி அம்மா வந்து கேட்டார்கள் யார் சூழல்லா ஐயோ மஸ்ஜிதின் பூமியாப்பின் பூமியில் முதல் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எது ரசூலுல்லா சொன்னார்கள் அல் மஸ்ஜிதுல் முதல் முதலாக கட்டப்பட்டது சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் கபாவை கட்டியவர்களின் மலக்குமாறுகள் நபி ஆடுபடைக்கு சொல்லாம் அவர்கள் கடவுந்தி ஸ்ரீலங்காவில் இறக்கப்பட்டார்கள் வரலாற்று நூறா நூ வரலாற்று ஆசிரியர்கள் பல நூல்களை பதிவு செய்கிறார்கள் ஆதமலைக்கு சலாம் அவர்கள் இறங்கியது சரந்தி இலங்கையில் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹிந்த் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் ஹிந்த் என்றால் இந்தியா அந்த காலத்தில் இந்தியா ஸ்ரீலங்கா ஒரே நாடாக இருந்திருக்கலாம் பூமியுடைய சுழற்சியினால் சில நாடுகள் பிரிந்திருக்கிறது என்று இன்றைய சயின்ஸ் உறுதி செய்கிறது நபி ஆதவரைக்கலாம் அவர்கள் சரந்தீபில் இருந்து ஸ்ரீலங்காவில் இருந்து அறுபது முறைகள் மக்காவுக்கு நடந்து சென்றிருக்கிறார்கள் அறுபது முறைகள் முதல் தடவை மக்காவுடைய பகுதிக்கு செல்லும் போது மலக்குமார்கள் கனவாவை சவால் செய்து கொண்டிருந்தார்கள் ஆதமனுக்கு சலாமுடன் கேட்டார்கள் எவ்வளவு காலமாக நீங்கள் சவால் செய்கிறீர்கள் எழுபதாயிரம் வருடங்கள் நாம் சவால் செய்கிறோம் என்ற பதில் சொன்னதாக வரலாற்று நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் கபாவை முதல் முதலாக கட்டியவர் நபி ஆதமளிக்கலாம் ஆனால் பூர்த்தியாக கட்டவில்லை ஆதமளிக்கலாம் அவர்களுக்கு பின்னர் காபாவை கட்டினார் பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறைச்சிகள் வரை பலமுறை காபா கட்டப்பட்டிருக்கிறது கணேசனுடைய சகோதரர்களே நபி ஆதவரை சொல்லாம் அவர்கள் காபாவை கட்டியதாக சில வரலாற்று நூலாசிரியர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு கூட்டம் சொல்கிறது நபி வாயு மலைக்கு செல்லாம் அவர்கள் தான் காபாவை கட்டினார்கள் நபி ஆதமலை சொல்லாம் அவர்கள் காவாவை கட்டியதாக தான் அதிகமான அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபி ஆதமலை சொல்லாம் அவர்களுக்கு பின்னர் நூல் அழைத்து உடைய காலம் பெரும் வெள்ளம் வந்தது காபாவுடைய கட்டிடங்கள் அழிந்து போனது ஆனால் அஸ்திவாரம் இருந்தது அந்த அஸ்திவாரத்துக்கு மேலால் தான் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கட்டிடத்தை எழுப்பினார்கள் ஆரம்ப கனபா மூன்று பக்கங்கள் பெட்டியாகவும் ஒரு பக்கம் வட்டமாகவும் இருந்தோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவ்வாறுதான் கட்டினார்கள் ஆதவ இஸ்லாம் அவர்கள் அவ்வாறுதான் கட்டினார்கள் அதற்கு பின்னர் குறைசிகள் ரசூலுல்லாஹுடைய வாலிப பருவத்தில் காபாவை குறைசிகள் கட்டினார்கள் ஒரு பெண் காபாவுக்கு சாம்பரான் போட்டார் நெருப்பு காபாவுக்கு சிறையில் பட்டுவிட்டது முழு எரிந்து சாம்பலாக சாம்பலாகியது அந்த நேரத்தில் ஹலாலான படங்களை மட்டும் சேகரித்து கபாவை கட்டினாகியது கட்டும் போது மூன்று பக்கங்கள் பெட்டியாக எடுத்து அடுத்த பக்கத்தில் வட்டமாக எடுப்பதற்கு அவர்களிடத்தில் ஹலாலான பணம் குறைவாக இருந்தது அதனால் பெட்டியாகவே எடுத்து ஒரு அடையாளத்தை போட்டார்கள் அதற்கு தான் ஹபீம் என்று சொல்லப்படும் அது கபாவுடைய உட்பகுதியை சேர்ந்தது தவாபு செய்யும் போது அதற்குள்ளால் சென்றால் அந்த தவாப்பு ஏற்றுக் கொள்ளப்படாது அந்த ஹசீமுக்கு உட்பகுதியில் சொல்ந்தால் காபாவுக்குள் சொல்வதற்கு சமன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே முதல் முதலாக கட்டப்பட்ட மத்தி அது அல் மத்திது காபாரா அவர்கள் கேட்டார்கள் பிறகு எந்த மத்தித் கட்டப்பட்டார்கள் ரசூர்மா அந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டும் கட்டப்பட்ட காலத்தில் எங்களோட வித்தியாசம் இருக்கும் சொன்னார்கள் நாற்பது வருடங்கள் வித்தியாசம் இருக்கும் அனைத்து ரசூமார்களும் நபிமான்களும் ஒரு மத்தியில் செய்தார்கள் என்றால் அது மத்தியில் அப்பசாமில் தான் பயணத்தின் போது ஆதமலை தொடக்க வரை அனைத்து செய்திருக்கிறார்கள் எங்களுடைய முதல் கிபிலா அது மத்தியில் பதினாறு பதினேழு மாதங்கள் ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள் மற்றதில் அப்பத்தாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே அசுரமாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது மூன்று நற்செய்திகளை சொன்னார்கள் நீங்கள் ரோம கிறிஸ்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் பாரசீக சமூகத்தை வெற்றி கொள்வீர்கள் வெள்ளை மாளிகைகள் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் அபுபக்கர் சித்திக் ரவியெல்லாம் ஆட்சிக்காரர் ஒன்னரை வருடங்கள் ரோம் ஒரு படையை அனுப்பினார்கள் ஷாமுக்கு படையை அனுப்பினார்கள் குறுகிய கால ஆட்சி அவர் பார்க்க ஆரம்பித்தார் அவருடைய ஆட்சி காலம் வருகிறது ஹிஜிரி பதினைந்தாம் ஆண்டு ரகுவத்தை எதுவும் எர்வோ கொடி கூட்டம் நடைபெறுகிறது மத்திய உமர் ரவியமான அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் ரோம கிறிஸ்தவர்கள் அந்த நேரத்தில் பெரும் சாம்ராஜ்யம் அவர்களை அசைப்பதற்கு யாரும் இருக்கவில்லை அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தை உமர் நபி அல்லாம் அவர்கள் மத்தியில் கைப்பற்றுகிறார்கள் ரோம கிறிஸ்தவர்கள் அந்த அதிர்ச்சியில் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்படியுமா முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் இப்படியுமா காட்டிய உமர் நபி அல்லாம் அவர்கள் மற்ற அரசாவை வெற்றி கொண்டார்கள் அதற்கு பின்னர் நானூத்தி எண்பது வருடங்கள் நானூத்தி எண்பது வருடங்கள் யூதர்கள் ஒரு புறத்தால் ரோமச்சத்துவர்கள் பெரும் சாம்ராஜ்யம் அவர்கள் ஒரு புறத்தால் அந்த தாவை கைப்பற்ற சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் முடியவில்லை நானூத்தி எண்பது வருடங்கள் அதற்கு பின்னர் கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடம் இதில் நானூத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் ரோம சக்கரவர்த்திகள் எல்லாம் வந்து சேர்ந்து மசிது ரசத்தாவை தாக்குகிறார்கள் மசிது ரசத்தாவுடைய கதவுகள் உடைக்கப்படுகிறது மசிது ரசத்தாவை கிறிஸ்தவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் வெற்றி கொள்ளும் போது முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் நீர் என்ற ஒரு சருத்தர் ஆசிரியர் சொல்கிறார் எனது குதிரையில் நான் மசிது நசத்தாவின் உட்பகுதியில் சென்றேன் எனது குதிரையுடைய முழங்கால் வரை முஸ்லிம்களுடைய ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது ஒரு தாய் கை குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தால் ரோமர்கள் அந்த குழந்தையை பறித்து நிம்மதியில் தூக்கி அடித்தார்கள் நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு மனிதனும் கேட்கப்படும் முஸ்லிம்களிடத்தில் நீயாக துடிக்கிறாயா நாம் தூக்கி போடவா அதாவது மஸ்ஜிதல் அக்கத்தாவுடைய மீன்பலிகள் தொண்ணூத்தொரு வருடங்கள் தொண்ணூத்தொரு வருடங்கள் மதுபானம் காய்க்கப்பட்டது பன்று இறை இறைச்சி சமைக்கப்பட்டது மசில் அக்கத்தாவுடைய ஒரு பகுதியை குப்பை கொட்டுவதற்கே ஒதுக்கியிருந்தார்கள் அவர்களுடைய புனித ஸ்தலமாகவும் இருந்தாலும் முஸ்லிம்களை கேவலப்படுத்துவதற்காக அதை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் கணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே தொண்ணூத்தொரு வருடங்கள் மக்கள் பகுதியில் அநியாயம் நடக்கிறது வெற்றி கொள்கிறார்கள் முஸ்லிம்களுடைய கரத்தில் வருகிறது யாருடைய ரத்தத்தை மோட்டதில்லை யாரையும் கொலை கொலை செய்யவில்லை ரோமர்கள் அசுல்லா குசாவை வெற்றி கொள்ளும் போது எழுபதாயிரம் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் ஒருவருடைய கூட எவ்வாறு கொடுத்தார்களோ அவ்வாறு கொடுத்தார்கள் அதற்கு பின்னர் பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் மற்றொரு முஸ்லிம்களுடைய கரத்திற்கும் சென்றுவிட்டது கணேசுக்குரிய சகோதரர்களே இன்றைய இஸ்ரேல் அதாவது இஸ்ராஹி நபி இஸ்ஹாப் அலிஹிஸ்லாம் அவருடைய பெயர் பனு இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் இஸ்ஹாப் அலிஹிஸ்லாமுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் அந்த இஸ்ரேல் அவர்கள் மற்றது அந்த காவல் தரை மட்டமாகிவிட்டு சேம்பல் ஆஃப் சுலைமான் நபி சுலைமான் அலிஹிஸ்லாமுடைய பெயரில் ஒரு கோயிலை எழுப்புவதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஹைக்கல் என்று சொல்லப்படும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே இந்த யூதர்கள் ஹிட்லர் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது இருந்து விரட்டி அடைத்தான் அவர்கள் எந்த நாட்டுக்கு போவோம் என்று பல ஆலோசனைகள் செய்தார்கள் அர்ஜென்டினாவுக்கு போவோம் அங்க போவோம் இங்க போவோம் கடைசியாக பலத்தையும் தெரிவு செய்தார்கள் காரணம் அவர்களுடைய பார்வையிலும் அதில் ஒரு பரிசுத்த பூமி கணேசுக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே பிரிட்டிஷுடைய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு இந்த தனி ஒரு பகுதியை கொடுக்கிறது அந்த நேரம் நீக்கு நேர்க்க அதை ஏற்றுக்கொள்கிறது தனி நாடாக அறிவிக்கிறது இன்றைய காலத்தில் ஐநா சபை இவ்வாறோ அதே போன்றுதான் அந்த நேரத்தில் ஒரு தனி நாடாக அறிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சபை நிறுவப்பட்ட நேரம் இஸ்ரேலை தனி நாடாக அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அறிவிக்கவும் செய்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூறு முப்பத்தி கடைசி பகுதி ஒரு நூறு இருநூறு சற்று யூதர்கள் தான் களத்தினுடைய பகுதியில் இருந்தார்கள் ஆயிரத்தி ஒன்பது ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் அந்த இடத்தில் வந்து தங்க ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட பலத்தினுடைய பகுதி எழுபது வீதமான பகுதியை அவர்கள் கைப்பற்றி அதற்கு பின்னர் ஐநா இந்தந்த பகுதி இது இஸ்ரேலுக்கு இந்தந்த பகுதி பலஸ்தீனுக்கு சென்று பிரித்தார்கள் அந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையொப்பமும் வைத்தது சிக்னேச்சர் வைத்தது இருந்தாலும் ஜூலர்கள் எப்போது வாக்குறுதியை நிறைவு செய்திருக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஜூதர்கள் ஒருபோதும் வாக்கை நிறைவு செய்ய மாட்டார்கள் அதுக்கு பின்னரும் தாக்கி தாக்கி தாக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பது அறுபத்தி ஏழாம் ஆண்டு முழு பலத்தினையும் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் இப்பொழுது முஸ்லிம்களுடைய கரத்தில் வெஸ்ட் பேங்க் ரஸ்தா அதாவது ராஜா இந்த ரெண்டு பகுதி மட்டும்தான் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இவர்களுடைய அடுத்த இலக்கு வெஸ்ட் பேங்க் ரஸ்தா அதற்கு மற்ற லபத்தாவை தரை மட்டமாக்கி டெம்பல் ஆஃப் சுலைமான் வரும் கண்ணீசுக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே பல செய்தி மக்களாகத்தான் அது நன்மார்களுடைய வரலாற்று பூமி என்பதை நாம் விளங்கி வைப்போம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை சரியாக பார்த்தால் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு தான் கைகோர்க்க வேண்டும் ஆனால் யூதர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள் நாம் மரியம் அலைவு சலாம் அவர்கள் சிறந்த ஒரு பெண் என்று சொல்கிறோம் ஈசாலாம் அவர்கள் அல்லாஹுடைய நபி என்று சொல்கிறோம் ஆனால் யூதர்கள் யூதர்கள் மரியமலை சலாம் அவர்கள் ஒரு விபச்சார் என்று சொல்கிறார்கள் ஈசாலை சலாம் விபச்சாரியுடைய மகன் என்று சொல்கிறார்கள் யூதர்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை சதித்திட்டத்தின் மூலம் தான் அனைத்தையும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சதித்திட்டம் தான் அனைத்துமே அவர்கள் கோலைகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே ஜூதர்கள் என்றால் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது தூய்மையான சௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று யூதர்கள் என்றால் யார் முதலாவது இதை நாம் விளங்கிக் கொள்வோம் யூத மதத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்லாத்தை ஒருவர் அஷதல்லா இல்லாமல் இல்லம்மா வாழ்க்கதந்த முகமது ரசூல்லா என்று களிமாக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் யூத மதத்தை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது யார் வனோ இஸ்லாமிலாம் இருக்கிறார்களோ இஸ்ராயலுடைய இஸ்லாமது வம்சாவளி யூதர்களாக வருகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் யூதர்கள் அவர்களை தவிர்த்த வேறு யாரும் யகூதியா ஆக முடியாது அதை அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் யூதர்கள் அந்த மார்க் அறிஞர்கள் தௌராத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள் மாற்றி அமைக்கப்பட்ட தௌராத்தை அவர்கள் புது புது கோட்பாடுகளை இணைத்துக் கொண்டார்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இதுதான் யூதர்களுடைய அப்பாரி அசைந்தா கோட்பாடு கொள்கை அவர்கள் மறுமையை நம்புவதில்லை செய்யக்கூடிய நன்மைகளாக இருக்கலாம் பாவங்களாக இருக்கலாம் உலகத்திலேயே அதற்குண்டான பரிகாரம் கிடைத்துவிடும் நல்லது செய்தால் உலகத்திலே அதை அனுபவிப்பார் பாவம் செய்தால் அதை உலகத்திலே அனுபவிப்பார் மறுமைக்கு பின்னர் கூலியோ தண்டனையோ எதுவும் இல்லை இன்னொரு அவருடைய அவர்களுடைய கோட்பாடு யூதன் அல்லாத யாரையும் அவர்களால் ஏமாற்ற முடியும் யூதன் அல்லாத எவரையும் இவர்கள் அநியாயம் செய்யலாம் அவர்கள் சொத்து செல்வங்களை அபகரிக்கலாம் அவர்களுக்கு இவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்யலாம் இந்த செயற்பாடுகளின் மூலம் அல்லாஹுடைய தகர்வை நெருக்கத்தை யூதர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஜூதனை தவிர்த்த மற்ற அனைவர்களுக்கும் அநியாயம் அட்டூழியம் வேறு செய்யலாம் அதை செய்வதன் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதாக அவர்கள் நம்புகிறார்கள் யூதர்களை சார்ந்த மற்ற அனைவர்களும் கல் கிலாபிவல் பனாஜீவல் பகாஜி நாய் பண்டிகளை போன்றுதான் யூத வம்சாவளியை சேர்ந்தவன் மட்டும்தான் மனிதன் மற்ற யாரும் மனிதர்கள் இல்லை அவர்கள் நாய் பண்டிகையை போன்றுதான் அவர்கள் என்ற கோட்பாடு அவர்களுக்கு இருக்கிறது கணேசத்துடைய சகோதரர்களே நபி ஹுசைன் அலி சலாம் அவர்களை ஜூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பிள்ளை என்று நாவுதுவில்லா ஏன் அல்லாஹுடைய பிள்ளை என்று அபுதல் அலிசலாம் அவர்களை சொல்கிறார்கள் குரான் அபுதல் அலிசலாம் அவருடைய சம்பவத்தை சொல்கிறது அவர்கள் அல்லது மரண அலா கருதத்தின் வகைய சாவியத்தினால அவசியா உதல் அலிசலாம் அவருடைய வாகனத்தில் பயணம் செய்து வருகிறார்கள் மற்ற தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது முழு உலகத்தையும் சமகாலத்தில் ஆட்சி செய்தவர்கள் நான்கு இரண்டு முஸ்லிம்கள் இரண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்ரூர் சொலைமான் இந்த நான்கு பேரும் சமகாலத்தில் முழு உலகத்தை மாற்றி செய்தவர்கள் மன்னர் மஸ்ஜித் அப்தாவை தரைமட்டமாக்கினார் பத்து எங்களுடைய முப்பது போன்ற அவருடைய பத்து எட்டு அழிந்து போனது தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார் அண்ணா இதெல்லாம் அம்மா எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்று மனதால் நினைக்கிறார் குரான் சொல்கிறது நூறு வருடங்கள் அம்மா அவரை உறங்க செய்தான் நூறு வருடங்களுக்கு பின்னர் எழுதி பார்க்கிறார்கள் எந்த வாகனத்தில் வந்தார்களோ அந்த கழுதை செத்து மடிந்து அதனுடைய எலும்புகளும் வெளுத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் கொண்டு வந்த சாப்பாடு குடிப்பாடம் எந்த ஒரு மாற்றமும் அடைந்திருக்கவில்லை அல்லாஹ் ஈமாவுடைய பாடத்தில் கற்றுக் கொடுக்கிறான் உதய் அலி இஸ்லாம் முப்பத்தி மூன்று வயது வாழ்ந்தார் அவருடைய வீட்டை தேடி செல்கிறார் அவருடைய பகுதியே மாறி இருக்கிறது நூறு வருடங்களுக்கு பின்னர் அவர் செல்கிறார் இவருடைய வீட்டு வாசலுக்கு சென்று இவர் பேசுகிறார் ஆனா உதய் நான் தான் உதய் என்று சொன்னார் வீட்டு வாசலில் ஒரு பெண் வயோதிக பெண் அவருடைய கண்களை அவருக்கு தானாக திறக்க முடியாது கையால் தான் திறக்க வேண்டும் அவ்வளவு வயோதிபர் அவர்தான் உதயநிலைக்கு சலாமாவுடைய மனைவி மக்கள் அந்த இடத்துல வந்து கொடுவிட்டார்கள் இந்த உதய என்பதற்கு என்ன ஆதாரம் முன்னைய காலங்களில் நபிமார்கள் ரசல்மார்கள் மட்டும்தான் இஞ்சியை மரணம் செய்திருப்பார்கள் உதயநிதி சலாம் அவர்கள் முழு சௌராத்தையும் ஓடி காண்பித்தார்கள் அதற்கு பின்னர் தான் சௌராத் பூமிக்கு மறுபடியும் வந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நூறு வருடங்கள் சௌராத் பூமி இருக்கவில்லை நூறு வருடங்கள் உறங்கினார்கள் அதற்கு பின்னர் தான் சௌராத் மறுபடியும் வந்தது அதனால் யூதர்கள் மூலம் தான் உதயநிதி சலாம் அல்லாஹுடைய பிள்ளை என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே காவிரியினுடைய சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அது நபிமூசா அலிஸ்லாம் அவர்கள் மொனாஜாவுக்கு சென்ற நேரம் கவிதை குட்டையை வணங்குவதற்காக ஏற்பாடு செய்தார் ஜூதர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹுவை இறக்கவெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதோடு கன்ற குட்டியையும் சேர்த்து வழங்குகிறார்கள் அவருடைய சிலைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் குட்டி மாட்டினுடைய தலையோடு இருக்கும் அதை அவர்கள் வணங்கி வருகிறார்கள் மூத்த அணைக்கலாம் அவர்களோட பாம்பு அந்த மக்களுக்கு வடிவமைப்பு வணங்குகள் என்று கொடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் பாம்பையும் அவர்கள் வணங்குகிறார்கள் பாம்பு அவர்களிடத்தில் பரிசுத்தமான ஒரு உயிரினர் அவர்கள் அல்லாஹுக்கு என்ற பெயரை சொல்கிறார்கள் அல்லாஹ் என்ற பெயருக்கு என்று அவர்கள் பெயர் சொல்கிறார்கள் அவர்களுடைய அசைதா கொள்கை பிரகாரம் அல்லாஹ் நவதுதான் சில வேலை தவறு ஏற்படும் அல்லாஹ் சில வேலை தவறுகள் செய்வானா தவறு செய்துவிட்டு கைதேடப்படுவானா நாவுதான் அவன் பரிசுத்தமானவர் அந்த அல்லாஹ் இல்லாஹு பனி இஸ்ராயில் சபத் பனி இஸ்ரேலுடைய கடவுள் மட்டும்தான் வேறு யாருக்கும் கடவுள் அல்ல பனு இஸ்ரேலுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கடவுள் கணேசத்துக்குரிய சகோதரிகள் இன்னும் ஏராளமான கொள்கைகள் நிறையவே இருக்கிறது யூதர்கள் இஸ்லாத்தை விட்டும் வருகிறது அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பளமும் இல்லை ரசருமாவுக்கு அநியாயம் செய்த கூட்டம் ரசருமாவுடைய காலத்திலிருந்தே தோல்விகளும் சதிகளும் செய்து வந்தார்கள் ரசருமாவுடைய காலத்தில் பல யுத்தங்கள் நடந்தது அனைத்துக்கும் முக்கியமான காரணம் யூதர்கள் சதித்திட்டம் தீட்டுவார்கள் தீட்டிவிட்டு யுத்த காலத்தை சந்திக்க மாட்டார்கள் ஓடி ஒழிந்து கொள்வார்கள் கோலைகள் அரசுவமாக நன்றி வைத்தவர்களே அவர்கள் தான் லட்சக்கணக்கான நபிமார்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் யூதர்கள் பல நபிமார்களை கொலை செய்தார்கள் பிரான் சொல்கிறது அவர் வணக்கத்தை முதல் முதலாக உலகத்தில் அறிமுகம் செய்தவர்களே இவர்கள் தான் பதுவா செய்தார்கள் இத்தகைய யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்ல லாங்கல் செய்வானாக அவர்களுடைய நபிமார்களுடைய கபடுகளை மத்தியர்களாக எடுத்துக்கொண்டார்கள் சுஜூர் செய்யக்கூடிய இடமாக எடுத்துக்கொண்டார்கள் அலா கபர்களை எடுத்துக் கொள்ள வேண்டாம் எனது கபரை இடமா எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் யூதர்கள் தான் இந்த வணக்கத்தின் முதல் முதலாக அறிமுகம் செய்தவர்கள் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியோர்கள் அன்பானவர்களே மற்ற எங்களுடைய ஒரு புரிதல் அதை மீட்டெடுப்பதற்காக எங்களால் முடியுமானதை துவா நாம் அதிகம் செய்வோம் யாழ்வா மசித நக்கசாவை பரிசுத்தமாக்குவாயாக மசித நக்கசாவை எங்களுடைய கருத்தில் தருவாயாக என்று நாம் அடிக்கடி துவா செய்து கொண்டே இருப்போம் இரண்டாவது முடியுமான வரை இஸ்ரேலுடைய ப்ரொடக்ட்களை நாம் தழுந்து கொள்வோம் அவர்களுடைய ப்ராடக்ட்களை நாம் பாலிக்கும் போது வாங்கும் போது உதாரணமாக ஒரு கபாகோலாவை நான் குடிக்கிறேன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுடைய ரத்தத்தை நான் குடிக்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இஸ்ரேலுடைய ப்ரொடக்டாக இருக்கக்கூடியவர்களை நாம் தவிர்ந்து கொள்வதன் மூலமும் நாம் பத்தி மக்களுக்கு அதாவது மக்கள் ரத்தத்தாரை மீட்பதற்காக செய்யலாம் எங்களுக்கு முடிவானது இந்த இருந்திருந்தான் என்னுடைய ஆவி மூலம் மக்கள் ரத்தத்தாரை மீட்டெடுப்போம் எனவே பிரபுலான எங்களுடைய புனித ஸ்தலத்தை பரிசுத்தமாக்குவாங்க யா அல்லா யா மனிதன் யா அல்லா நான் பாவம் யா அல்லா

யுகத்தினுடைய வெளியிலிருந்து மற்றொரு சாமி புரிவிப்பாயாக யாவ்லா யாஸ்வாமி கண்ணியமிக்க ஜமான் நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் ரசூலுல்லா வாழ்ந்திருந்தாக்கிய முறை பிரகாரம் பார்த்து இறுதி நேரத்தில் தலைமாவோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசி பார்ப்பாயாக யாரா சுவர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாரா ஒரு எங்களுக்கு நசி பார்ப்பாயாக உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே எங்களுடைய بالمعروف ولرحمتنا أصدق الروايات وصل اللهم وسلم على نبيك الكريم وعلى